உழைத்த பெருமானார் அருளின் பெருநதையால் ஆழாந்துருந்தாய காதல் நோய் மெல்லாவி செங்கனிவாயம் பெருமான் அந்தாம தந்துழாய் ஆசையால் வேவாய் ஓவாதிராப்பகல் உன்பாரவே தொழிந்தாய் விளந்த மரதிரமாய் மண்ணளந்தா மூவா முதல்வா இனியம்மை சோரே பொருட்டு அதியாம் சோதிக்கு ஆராதகாதல் குருகோட்டகோவராயரன் சொல்லா அவர் தொழிலபத்தம் சோரார் விடார் கண்டு வைகுண்டன் சோரார் விடார் முதல் என்னில் மீதியான் புடலுண்டா நம் கண்ணன் கண்ணல்லது இல்லையோ கண்ணன் வேறு முதல் பொழுதுமாய் என்னின் மீதியன் எம்பெருமான் எல்லாம் புடலுண்டா நம் கண்ணன் கண்ணல்லது இல்லையோ கண்ணே பாவம் ஏழுலகம் பாவம் செய்து அருளாவை பாவம் விடா அனர்க்கப்பெற்றவை கோபால கோலரே ஏரண்ணி ஏறமை பூவனை பூவள் தன்னை தன்னுள் வைத்து தன்னை மீறிடா நிமிர்ந்த மண் கொண்டா மிக்கமார் படைக்க பூவில் நான் புகழை கல்லால் பூவம் பூசனை எந்தகமே தன் நிகழ்ந்தேவ எப்பொருளும் படைக்கால தாமரை கண்ணன்மான் மிகுந்தோரே மேலறிவாரியம் எல்லா பொருளும் கலரினே தன்னுளுங்களினே அவரம்மாழே அம்பள்ளியாரே ஏழுலகம் கொல்லும் வல்லை வல்மையத்த பெருமாள் வல்லமாயா மனக்கரத்தில் தேவ எல்லா பொருளும் பருத்தித்த மாயப்பிராயத்தே தென்னிரவோ உலகம் தம்முடத்தை காக்க இயல்பின கண்ண பெருமான் சேர்க்க செய்து தன்னந்தையுள்ள இந்திரன் பாலவர் ஆக்கினான் தெய்வ உலகங்களே இந்திரன் வானவர் உள்ளோர்தே கழல் படைந்த திவரே கோலகோத்தனை பலவாயிரத்தால் இவர் பத்துடன் ஏத்த வல்லவர்க்கு இல்லையோர் உணவே இவர் பத்துடன் ஏத்த வல்லவர்க்கு இல்லையோர் உணவே உன்னை பெற்று பெருமான் தேனம்பாலன்னைய கண்ணலம் அமரமதேல்வாவிலே நல்லபோ உன்னை பெற்று பாடுவார் பெருமான் மதுசூதனன் நம்மாலம் யானமெல்லாம் தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த அத்தானி செய்தன அடியேன் அடியேனே காலத்துள்ளே அடிமை குரலாய் நிலம்மாவளி முகவடி என்ன அறியாம வஞ்சேத்தாய் எனராவியுள் கலந்த கலந்த பெருநாள் உதவி கை மாறு எனலாவிதம் தொழிந்தேன் இனிமேல் பதன் மதுண்டராவியாவையமே பொழிலேழமுண்டயந்தாய் எனராவியார் யானாய் தங்களே கொண்டார் இணையார் ஞானங்களால் எடுக்கலால் கைவார் வீட்டின்பவே என் கடல் படாவமுதே முதலே பொழிலேறமே வைத்தாய் உணவாதம் சேர்ந்தேன் தீவினைகட்கு தீர்ந்தாத மலர்ந்து பிரியாதமரீரே அடியேன் முதல் மன்னமையார் பயிலோன் நரம்பின் முதல் சுவையே பண்ணலாம் பரணே பவித்திரனே அமுதே கார்முகிலே என் கண்ணா நின்னலாலிலேங்கார் என்ன நீ குறிக்கொள்ளே கிரிக்கொண்டு நிறை கொண்ட நெஞ்சனாய் பிறவே துயர்களில் நோய்கள்களா படிந்து குடைந்தாடே அடியேன் வாய் மடத்து பறகை கழித்து பிறப்பத்து கொடிக்கொண்டதோதியுமாய் உடங்கூடுவென்ற சுடராழி சங்கேந்தி அழைக்கின்ற மாய பிறார் அடியார்கள் குழாங்களையாங்கள் இவை வத்தமுடன் பாடி கூடி நெல்லாடி விழாங்கள் பேரங்கள் குழம்பிய புளிந்தவனை குழாங்கள் சென்றுள்ளோர் கடலோகம் தெரிந்துரைத்தாங்களாயிரத்தால் இவபத்தமுடன் பாடி குழாங்களாயடியேருடன் கூடி நெல்லாடி விழாடி அகங்கரைந்து இசைபாடிப்பாரே கண்ணீர் மல்கிய நாடி நாடி நரசிங்கா என்ன வாடி வாட இவ்வாணுதலையாடி அகங்கரைத்து இசைபாடிப்பாடி கண்ணீர் மல்கிய நாடி நாடி நரசிங்கா என்ன இவ்வாணுதலை உம்மை காணும் ஆயிரந்தோல் துணைத்து உம்மை காண நீரிறக்கமிலே அரக்கன் இளங்கத்தவனே பின்னம் வளங்கள் புள்ளியத்தாய் மலங்கா வெவ்வேற்க கண்ணீர் மிக கலங்கு கைதொழன் வாழும் தன்னந்துழாய் உள்ளம் உலகே நின்னுள்ளே இளவந்தோரே கண்ணனே என்ன வெள்ளனே கிடந்தா என்ன வஞ்சனை வஞ்சனை செய்தே உம்மை தஞ்சமென்று இவள் பட்டனவேது கொண்டார் இவள் புகழ் இசைகோட்டி பண்டரோபந்தார் ஆயிரத்தை பத்தால் அடிஜோட்டராக அண்டாமமே தமிழ் புகழ் வாமனை இசைகோட்டி பண்டரோபந்தார் ஆயிரத்தை பத்தால் அடிஜோட்டராக அண்டாமமே தம்பு செய்து என் அந்தாமவான் குடிசங்கு அடிநூறாரமுடாமலை தலங்கள் செங்கனிவாய் செங்கமலம் செந்தாமரை அடிக்கால் செம்பன் திருவுடம்பேமத்தன்புதெய்து என் அபிஷேகம்பாளுக்கு அந்தாமவான் குடிசங்கு அடிநூறு கனிவாய் செங்கமல செண்டாமரை அடைக்க செம்பன் திருவுடம்பு செந்தாமரை கங்கை கமல திருவுடமே மாற்றம் பெருமார் கரணேயோ உறவிடமுள் நெல்லே என்னுள் கலந்தான் செங்கனிவாய் செங்கமலம் மின்னும் கண்பாதங்கை கமலம்

கை கமல பேராரனின் மொழினார் பெண்ணிமிழ பலவே பெரும் பலவே பலபலவே பள்ளியமன் அம்படைகோல் பின்னைக்காய் ஏருடனே தத்துவம்பனைய சோலை மராமரமே எய்ததவம் பூமினையதந்துளாய் பொன்னுடைய போரே போரேத்தை எம்மாளினால் தொடர்ந்தோள் தன்னுடையவன் இல்லாத தந்துளாய் மாலையனை காணாதே என்னுள் கலந்தானை சொல் முடிவு காணேன் நான் சொல்லுவரன் சொல்லி மானை என்னாவியாவிதனை எல்லையில் சீர் என் கருமாணிக்க சுழலமரிய வீரமாய் அள்ளி மலர் விரையாற்று ஆனல்லன் பெண்ணல்லன் பெண்ணல்லன் அல்லாமையும் அல்லன் காணலுமாகான் உடலன் அல்லனமாம் கோணவெளியுடைத்து எம் பெம்மானை குடற்கூத்தலம் மாலை குருதலே வேலி குருகூச்சடகோமல்லாதே ஓராயிர துளைப்பத்த கூறுதல் வல்லார் உளரே கூடுவர் வைகுந்தமே குடற்கூத்தலம் மாலை பத்த கூறுதல் வல்லார் உளர கூடுவார் வைகுந்தமே என் பொல்லா திருக்குறளா என்று பண்ணி அமுதாயவானே தீமைகள் என் பொல்லா திருக்குறளா என்று பண்ணி வைகும் வைகள் தோறும் அமுதாயமானே அடியார் கேத்தேத்த அசுரர் கேத்தீமகள் செய்வந்தா உன்னை நான் பிடித்தேங்கள் சிக்கனவே புறப்பட தன்னுள்ளே உலக மக்களே விழுங்கி புகுந்தான் புகுந்ததற்கு சுடர் விளக்காய் துளக்காத்த முதமாய் எங்கும் பக்கம் நோக்கறியார் என் பைந்தாமரை கண்ணனை கண்ணனை பின்னோர் பலவந்தன மகனை நாம் எழுந்தாட நாவலர் மாமரவினத்தந்தா பான்மய வல்லரே மதுசூதனா என்பரகமலையே மரகமலையே உடனடங்கள் தந்தவந்தாய் உன்னையங்களமிடையே உனது அந்தமில் அடிமை அடைந்தேவனமேவே பார்க்கடல் யோகனை திரை சிந்த செய்தயந்தாய் உன்னை சிந்த செய்து செய்த சிந்த செய்து செய்து உன்னிடமா ஒளியை பாடியாடி என் பொன்னை தீவிரங்கள் முடிவேலை திறந்த இழந்தா இளனிய நடல் பார்வம் கேண்டா என் மண்ணை கோல் அறிய முடியாத நாய்கள் எல்லாம் துறந்த எமர்கள் மேலப்ப விடியாவன் நரகத்து எண்ணம் சேர்ந்தல் யான் மூழ்கி மலைப்பாரியசுரா பல்குழாங்கள் நீரழா பாய் பலவை ஒன்னேறிவே திறந்தாய் உன்னை என்னுள் நீ பைந்தாலே உருவா உருவாய் கோத்தமில்லாய் தன்னன் துழாயினாய் அமுதே உன்னை என்னுள்ள குழைத்த எம்மைந்தா வானேரே இனி எங்க போகின்றாய் இளங்கசத்தாய் மராமரம் வைத்தாலே உருவா

கேசவன் தமரே தன்னந்துடாடி கமல தடம் பெருங்கண்ணனை பன்னீர் வாட வல்லாரவர் கேசவன் தமரே நம்முடைய செங்கோல கண்ணன் விண்ணோர் நாயகன் எம்பிரான் எம்மான் நாராயணனாலே தமர் கண்ணன் விண்ணோர் நாயகன் எம்பிரான் எம்மான் நாராயணனாலே வேதமய புசித்தவிரான் என் மாதவனே கொண்டு என்னை இப்பால் பட்டது யாதவங்களும் சேர்குடையல் என்ன மயம் பாரக்கைத்து எமரே அழவிரப்ப மேவன் தன்மயமாக்கினான் வல்லரம்பிரான் விட்டிலே தாமரை பாதம் கைகள் கண்கள் விட்டிலங்கு கரஞ்சுடர் மலையே திருவுடம் விட்டிலாங்க சக்கரம்பரது விட்டிலாங்க பாடல்கள் பாடியாட நின்னோடு காப்பார் எனக்கே அருள்கள் செய்யா விழிதோந்ததால் எனக்கேலம்மார் பல்லோழியோழனென்பாரவங்கயமே மறைத்தொழும் மனமே தந்தாய் வல்லகான் என்பார் மனமே தாமரை கண்ணன் தாமரை பயந்தாய் என்னோர்கள் பணியே பணிந்து தலனாய் பிறவே தொடர் நீங்க என்னை உனக்கன் செய்க கண்ணன் நிராப்பகல் வாய் வெளியே அளவந்து கண்ணீர் வெவ்வேறு தீர்த்து மைகள் வைகளிலேயே உன்னை என்னுள் வைத்தனை என் இருடி கேதனை இலங்கை கருகுலம் உருடநீர் தமிழான் எம்மான் அமரர் பெருமான் என்றே கொண்டு எனக்கு தன்னை தந்த கற்பனார் மகிழ்வால வேங்கடனல் அமரர் தலைமகனை கண்ணனடு மாலை தென்குருத்த கோவிலமை மாலை ஆயிரத்த இவமன்னிரண்ட பன்னில் பன்னில் நாம பாட்டு அண்ணல் தாரணவிக்க மேலாமணி சோழியை அமரத மாலை தென்குருத்த கோவிலமை பன்னீர் பன்னீர் நாம பாட்டு அண்ணல் தாரணவே முதலாம் புனைவன் பிறவே கடல் நீந்து இருவரவர் முதலாம் புனைவன் கடல் நீ நேர்ந்துயர் பிறவி உட்படமத்து மமயம் நேர்ந்துயர் இல்லா வீடு புதலான் புனல் பொய்கை யான இடர்களில் போன்றந்துழாய் என் தனிநாயகன் புனல் அடிக்கும் புனர்த்தன்மையோடு அகத்து மன்றி தன்மார்வில் தான் சேர் உணர்ப்பன் பெரும் உணர்ப்பு எங்கும் புலனே ஒருங்கிணைந்தமேங்கே நலவந்தமில்லதோ நாடுவேயா அசுரராக்கியத்தான் பலவந்தகேரல் பழமைனோவாதே துயர் மீனாகி மாநிலமாய் தேவாதி தேவபெருமான் என் தீர்த்தலே தருளகலந்த பூந்தாவம் சேர்த்தியவையே சிவன் முடிவேல் தாழ்ந்தொழிந்த பைந்துழாயான் பெருமை பேத்த மறுவரால் பேச கேள்வோ கிடந்திடம் தன்னுள் கலக்கும் பிறந்தோரான பாரன்னம் மலர்ந்தயை மால் செய்கின்ற மால் ஆர் காண்பாரன் கண்ணயங்காடு மாறு ஊன் பேசுகின்ற உலகமார் உயிரா மத்திய பரக்கர் ஏன் பாலன் காய்ந்து இங்கில்லையா என்று இரணியந்தோன் புடைப்பானே அவனியத்தோன்னியா என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயம் சேர்மகள் வேடு சுவர்கனகீரா ஈர்மகள் தேவர் கடுவாமத்தப்பு கார்மகில் போல் வண்ணன் என் கண்ணனை நான் கண்டேன் ஆயிரத்தை பத்தம் ஆயிரத்து பத்தம் வல்லார் பிண்டலையில் வேத்திறந்தாழ்வர் எம்மாவிட்டு சிரமம் துப்பம் கடைந்த விரானே அம்மாடிய வேண்டுவதே வீட்டு சிரமம் செம்பாவாதவர்ப்பு தனசே தொல்லை கணிந்த பிரானே அம்மாடிய வேண்டுவதேயானை கொள்வதன் யாண்டம் என்மை தோய் சோரி செய்ய

இறப்பிழைதுரா எய்தற்கான பிறப்பே பல்விரவே பெருமானை மரப்பொல்லே என்ன மகிழ்வே செய்வார் உலோகமலோகம் மகிழ்வல் மகிழ்வத்த உன்னை வணங்க வாராய் உன் திருப்பாதமடே பேராதே யான் வந்து

வானே ஏத்த எம் வானவரே ஏர்கொழிலம் கையை நீரே நெடுஞ்சுடல் சோதி ஒன் பொன்னடி தொல்லை வேறே போக கடலில் வீடு செய்ய கிளர்வார் அண்ணலை நேவல் விடலில் வன்குருகோ கடகோபன் தொழிலாயிரத்தால் இவ பார்த்த கடலில் வீடு செய்ய கிளர்வார்கே சாதித்தருளா கிளருளிலமை பலருளிமாயோர் மருவிய கோழிழம்புழைச்சோர் மாலிரஞ்சாலை தளர் விரலாகில் சார்வனு சரீரமை கெடுவதன் முன்னம் பலருளிமாயோர் மருவிய அதிர்குழல் சங்கத்து அழகர்தம் கோரினவர் குடமே மாலிரஞ்சாலை பதியறியத்தே எழுபது பயனை செய்து பயனில் நினைத்து புயல் மழை பண்ணர் புரிந்திர கோயில் மாலிரஞ்சாலை அயால் மலை அது கரிமமே கரை துடன் நுயவே பெருமலையெடுத்தான் பீடுரகோலை மாலிரஞ்சோலை திருமலையறிவ அனைவர அறமுயலாடி படையவன் கோயில் வஞ்சுனையோள் மாலிரஞ்சோலை புறமலதாரா போவது உரியமர் வெண்ணை உண்டவன் கோயிலடவினது மாலிடஞ்சோலை நெறிபடாதவே நினைவது நலகடந்தாதே நிலமுடமிடந்தான் மாலிடஞ்சோலை பலமுறையிலே மனமுதல் பலமேலம் செய்து வைகள் பலங்கழியாது பலம் செய்யும் ஆயமாயவன் கோயில் வானார் மாலிடஞ்சாலை மலம் செய்த நாள மறைவதால் வழக்கடலிடமே பள்ளிவிடமூழ்காது அழற்கொடியத்தான் அமர் பெருங்கோயில் மாலிடஞ்சாலை துணக்கருது வர துணிவர சூரன் செய்யாதே வேதமன் கோயில் மாலிரஞ்சோலை போனவள் மலைய புகுவது பொருளே படைத்தவன் புகழ் மேல் மனதில் மஞ்சள கோவில் கொள்ள சொன்னார் ஓர் ஆயிரத்துழைப்பத்து அருளுடையவந்தாய் அனைவேக்கம் முடித்து படைத்தவன் புகழ் மேல் அருளில் வந்துள்ளோர்

மல்லாண்ட சுடராழியும் பல்லாண்டு படைபார் பக்கம் அப்பா பல்லாண்டு

கைங்கர்யசாலினே மாதரம் முனே உரைக்கும் திருநாபி வாழிய துயமார்பம் புரிநாளும் வாழிய சுந்தரத்திரு

Amém.